வசனம் அப்பொழுது தாவிதம் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் எப்படி அழுதாங்க அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் இரண்டாம் சாமுவேல் ஆறாம் அதிகாரத்துல அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது தாவிது எப்படி நடனமாடினான் when the ark was brought in the second samuel chapter 6 and how david danced ஆறாம் அதிகாரம் 14ஆம் வசனம் தாவிது சன்னலுள் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கத்திற்கு முன்பாக நடனம் பண்ணினான் ஒரு டைம் வரும்போது அவனுக்கு வாழ்க்கையில வந்த வந்தபோது எப்படி இருந்தான் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுத ஒரு ஆள் அவனுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி இப்போ ஆசீர்வாதமாக மாற்றி அவனை பெட்டியை அவனுடைய தேசத்தை கொண்டு வர்றத அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டான் ஒரு காலத்தில் பலன் இல்லாமல் அழுது போனவன் இப்போ எப்படி ஆயிட்டான் முழுபலத்தோடு நடனமாட ஆரம்பிச்சான் Once on particular point of time and he had no more power but he wept wept like anything. But one time came and he danced before the Lord with all his might. முழு பலத்தோடு கத்திர நடனவன் And he danced the Lord with all his might. நான் ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா தாரேன் I give you five and ten minutes time. நாம் பலன் இல்லாமல் அழுத நேரங்கள் தான் நமக்கு தெரியும் And we know the times that wept without power. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அழுத நேரம் நமக்கு தெரியும் And we know the times where we closed our chambers and cried unto நடு God. ரோட்ல நாம் அழுத த- ச- தருணங்கள் நமக்கு தெரியும் And there are the chances we were in the streets and we wept like anything. நம்முடைய ஆத்மா உள்ளுக்குள்ள அழுத நேரங்கள் நமக்கு தெரியும் We know how our soul wept inside. நான் எழும்பும் பொழுது சபையிலே அலறுகிறேன்னு ஒரு மனிதன் சொல்லுகிறான் A man says, an I lament when rise up among the church, நான் சபையிலிருந்து எழும்பும் போது அலறுகிறேன் and why I- when I rise up among the church and I lament like anything." அப்படி எத்தனையோ கூட்டங்கள்ல வந்து நாம் கொண்டு வீட்டுக்கு திரும்பின காலங்கள் எல்லாம் உண்டு In many of the gatherings and many of the meetings and we came whipped, weeping and we came with lamenting and returned home. தெரியுமா அப்படி வசனம் நான் சபையிலிருந்து எழும்பும்போது அழுகு அலறுகிறேன் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது அந்த வசனம் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை தலைகளை சொல்லுவீங்க அப்படி தானே அது சொல்லி என்ன பிரயோஜனம் ம் கண்டுபிடிங்க பாப்போம் நான் சபையிலிருந்து எழும்பும்போது அலறுகிறேன் இல்லையா நான் தப்பாக சொல்லிட்டேனா சபையிலிருந்து எழும்பும்போது நான் அலறினாண்டவர் அப்படிதான் என் பாதைகள் இருந்துச்சு ஆ சங்கீதக்காரன் சொல்கிறானா யோபு சொல்கிறானா தீர்க்க தரிசிகள் சொல்கிறாங்களா ஏதோ இடத்துல இருக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கு அந்த வசனம் அந்த சபையிலிருந்து எழும்பும்போது அலறுகிறேன் அழுகிறேனா அலறுகிறேன் தெரியாத சரி இனி உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க கூட்டம் முடிஞ்சு போயிடும் ம் நீங்கள் ஞாபகத்தில் வந்ததுனால சொல்கிறேன் ஒரு காலத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதவன் இப்போ கத்தருடைய சமூகத்தில் வந்தபோது அவர் கத்தர் செய்த நன்மைகள் அவர் எப்படிலாம் சூழ்நிலைகளை மாற்றினார் என்று எண்ணின பொழுது அவன் இப்போ சொல்கிறான் நான் என்னுடைய முழு பலத்தோடு நடனமாடுவேன் Once he had no power to weep and and until he cried like anything, but when the situations were changed, when the Lord have given him goodness and he was recalling all his powers and he was telling that, "I danced with all his might இன்னும் நான் பாடுவேன் and I will sing more இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் and I will glorify him more kathare unde thagapane thalli தள்ளி kondu vandirukkum bodhu naan innum naan ganam pannuven when the lord rejected your father and bring me to this position I will honor him more இப்படிலாம் அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு காரணம் என்ன what is the reason for such words proceeded out of his mouth அவன் கர்த்தர் தன்னை நடத்தின பாதையை நினைவு கூர்ந்தான் and he remembered all the paths the lord have traveled him அவனால மௌனமா இருக்க முடியவில்லை and he could not remain silent லூக்காவில நான் பார்க்கும் பொழுது When we look into Gospel to Luke, ஒரு மனுஷன் என்ன சொல்றான் and what a man sees, அந்த ரோகத்துல பத்து பேர்ல ஒருத்தன் சுகமானவன் என்ன சொன்னான் one who was healed among the 10 and was good left, வந்து பாதத்துல விழுந்து கத்தி கதறி கத்தருக்கு நன்றி செலுத்துறான் he fell on the feet of Jesus, he lamented, he cried and shouted and glorified him. ஆசிங்க லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான் அவன் சமாரியனா இருந்தான் எப்படி எப்படி சோத்திரம் செலுத்தினா ஹவ் ஹி க்ளோரிஃபைட் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாள் இதுதான் அவனுடைய உண்மையான நன்றி உள்ள இருதயம் and this is the grateful heart பாருங்க புது வருஷத்தை துவக்கின மாதிரி இருந்துச்சு டப்புனு thirty one days out and thirty one days was out and just now we have got over to the new year எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்க and see how the days are moving fast இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு காரணம் the reason for such speed is நாட்கள் ஒரு புகை போல போகுது and the days are moving like a smoke அதனால நம்ம எனக்கு இங்கே வந்த பிறகு ஞாபகப்படுத்தினது ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுதானே தாவிது முழு பலத்தோடு மகிமைப்படுத்தினான் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை And this is the word the Lord urged me to tell to you and David was once without his power he started to weep but the Lord made him to rejoice and dance with all his might ஒரு எல்லாம் சொல்றேன் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அழுது அழுது தண்ணியே வராம போயிடுச்சாம் And for some have told me and I heard them saying and they wept like like anything now tears did not come from them ஒரு காலத்துல அழுது தண்ணியா வடிஞ்சி தொடச்சதெல்லாம் போய் இப்ப அழுகுது உள்ளம் அழுதுகிட்டே இருக்கு வேதனை இருக்கு விக்குது இழுக்குது ஆனா என்ன வராது தண்ணி வராது அவ்வளோ ட்ரையான கனவு அனு அனுபவத்துல எல்லாம் போனவங்க இருக்காங்க And many have gone through the experiences, their heart are aching and paining and they're grieving like anything, it is, it is, it is not able to shed tears, and there are the days that wipe the tears like anything. ஆனா இப்போ அவனுக்கு கத்த நன்மை செய்தாருன்னு சொன்ன உடனே முழு பலத்தோடு கத்த ஆரம்பிச்சிட்டான் But now when they were he- known about the Lord have done done great goodness to him, and with all his might he started to rejoice in him. குஷ்டரோகியாக இருந்து நிந்தை அவமான வேதனை பாளையத்துக்கு புறம்பே குடும்பத்தை விட்டு விலகி எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு பா அவன் செய்த பாவம் எல்லாம் அநியாயமா துரத்தப்பட்டவன் இப்பொழுது கத்தர் சுகமான போக்கின பொழுது கத்துனா விழுந்தான் முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணான் As a leper when he was going under many kind of shame reproaches and persecutions and when he was rejected and despised by the people and he was without the camp for many days and he was not able to bear the problem and when he was healed and he said that he turned back and with a loud voice glorified God and fell down on his face and gave great thanks to the Lord எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த நிலவரத்தை உணர்ந்தவர்கள் அந்த பாதையில போனவர்கள் கத்தர் அதில் எனக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஜபத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் எனக்கு பதில் கொடுத்தாருன்னு நிச்சயம் உள்ளவர்கள் முழு பலத்தோடு கத்தரை துதிப்போம் And those who have this assurance, the Lord have done greatness to me and he have given the greatness to me and let us all with all of our might and with all of power give grand thanks to the Lord. இருக்க அந்த வசனம் இருக்கா யோபு 30 ஆம் அதிகாரம் 28 ஆம் வசனம் என்ன இருக்கு நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் சபையிலிருந்து ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்சு போகும்போது நமக்கு தூதுகள்லாம் நல்லா கிடைக்கும் ஆனா நம்ம பிரச்சனை தீர்ந்திருக்காது சரி ரைட்டு போவோம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சபையிலிருந்து எழும்பும்போது எப்படி எழும்புறோம் காத்திரு கூட்டங்கள் முடியும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் பதில் வராமல் கதையை துக்கம் வேதனையை தொடரும் பொழுது நமக்கு என்ன வரும் சபையிலிருந்து எழும்பும்போது எப்படிலாம் போயிருப்போம் அலறி கொண்டு போயிருப்போம் ஐயோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரேன்னு ஆனா இந்த சூழ்நிலையில கத்தர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார் when the problems are not removed when the prayers are not heard and when we came to the charity meeting we are going with நிச்சயமாய் கத்தர் மாத்தி இருக்கிறார்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் முழு பலத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் And those who say surely the Lord have changed my situation with all our might let us all praise God ஆம் எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினால துதிக்க முடியலையோ அப்பதான் பிசாசு அந்த இடத்துல தன்னுடைய ஆஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்றான் when a child of god is not able to start with praises and there the satan is making their foundation so strong ஏன்னா எங்க துதிக்க ஆரம்பிச்சாச்சோ அங்க கிருப வந்துரும் And when the- they start to praise God, and there comes the grace of God. துதி துதினால துதிக்கும் பொழுது அங்க கிருப உண்டாகிட்டே இருக்கும் When they offer praises, and there comes grace. துதி இல்லைன்னா கிருப டவுன் ஆகிட்டே இருக்கும் When there are no praises, and grace will come down. இப்போ இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது And this is the thing that happens in many of the life. ஆ, நீங்க துதிக்க துதிக்க துதிக்க கிருப பெருகும் கிருப பெருகும் பொழுது சாத்தானுக்கு அங்க இடம் கிடையாது When you praise God, grace abounds, and there is no room for Satan. துதிங்க பார்க்கலாம் let us all praise god துதியுங்கள் பார்க்கலாம் ஆமென் ஆமா நீ துதிக்கலன்னா நீ ஒரு நிர்வாணி when you praise not and you are naked அப்படிதான இருக்கு it is true or not துதி வந்து ஒரு உடை because a praise is a garment துதிக்கலன்னா அந்த உடை இல்லன்னா நீ ஒரு நிர்வாணி if there are no garments of praise and then you are naked துதி praise துதியினால் பாலனுடைய வாயில பலனை உண்டு பண்ணின and to praise the lord made them uh, strength amount to the mouth of the beast துதிக்கலனா நீ வீக் ஆயிடுற if you not praise god then you become weak துதிக்கலனா உனக்கு கிருபை இல்லாம போயிடுது if you praise not god and there are no graces for you துதிக்கலனா நீ செம்மை இல்லாதவனாய் மாறுகிறாய் if there are no grace and you are not upright துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் and the praise belong to the upright தேவனை துதிப்பதுதான் நமக்கு பிரியமானது And the praising God is acceptable to us. நம்ம துதிக்கத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். The Lord created us to praise him. அப்ப நீ துதிக்க துதிக்கத்தான் ஒவ்வொரு விதமான வல்லமையை நீ வெளிப்படுத்த முடியும். If you praise God you are able to manifest different kinds of powers. துதி ஒரு பட்டயம். Praising is a sword. அப்ப நீ நீ அந்த துதிக்கலனா நீ ஒரு நிராயுதபாணியா ஆயுதம் இல்லாம நிப்பாய் if you praise not and you will be the one who have not who do not have weapons நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தருவேன் i will give you 5 minutes time உங்களால முடிஞ்ச அளவு துதிங்க With the extent you have, you can praise God. இந்த முப்பத்தோரு நாளும் கத்தரனை நடத்தினார்னு தைரியமா சொல்ல முடியுமா Boldly can you say, the Lord led me for thirty-one days. மனுஷனால் முடியாதது தேவனால் எனக்கு கூடியது That which is impossible with men is possible with God. கத்தர் எனக்கு நன்மை செய்தார் And Lord bestowed goodness to me, என் வே- கண்ணீரை கண்டார் and he saw my tears, என் விண்ணப்பத்தை கேட்டார் and heard my supplications. ஆம். நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கணும் We need to pray for many things, நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் and we are shortage in offering our prayers. அஹ், நம்முடைய இரவு ஜெபங்கள்லாம் நம்முடைய சபையில ரொம்ப குறைவு Our night prayers are very short in our church. மத்த சபைகள் எல்லாம் மாசம் மாசம் ஒரு இரவு ஜெபம் வைக்கிறாங்க Every month they conduct uh, night prayers in different churches, சனிக்கிழமை நைட்டு முழு நைட்டு ஜெபிக்கிறாங்க and uh, Saturday all night they pray. இப்படிலாம் பலரும் பல விதங்கள்ல ஜெபத்துல தேவ சமூகத்துல இருக்காங்க and they are carrying the presence of god in various prayers but நம்ம நம்மளுடைய சபையை பொறுத்தவரையில இந்த நைட் ஜெபம் இதெல்லாம் ரொம்ப குறைவு but when we consider our church the night night prayers are very limited ஒரு சில எல்லாம் ஆல் நைட் பிரேயர் எல்லாம் நடத்துறாங்க and some they conduct all night prayers நமக்கு இந்த நேரத்துல நம்ம இப்ப உங்களை சாட்சி சொல்ல சொன்னா எல்லாரும் பாதி பேர் தூங்கிட்டு இருப்பீங்க சாட்சி சொல்ற ஆள் மட்டும் தான் உயிரோட மூழ்கிச்சிருப்பா only those who testify and they will be alive and they will tell the testimony others will sleep மத்தவங்க எல்லாம் முடிஞ்சிட்டா அதோட போய் படுத்துருவாங்க After the end of the prayer and they go and sleep. அப்படி அல்ல It's not like that. ஆ, முதலாவது நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும் First of all, we have to pray for the nation. ஆ, தேசத்தை தேவன் அழிச்சிடக்கூடாது The Lord should not destroy the nation. தேசத்தை தேவன் அழிக்காதபடி திறப்பில் நிற்கும்படியாக ஒருவனை நான் நினைச்சேன் தேடினேன் I sought out a man and who was stand in the gate that I should not destroy the land. வாசிங்க எசேக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருத்தர் நிக்கணும்னு தேடுறாரு ஒருத்தன் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த தேசம் And the Lord sought for a man that he should not destroy the nation, and if none was there, and how the Lord could perform it. இந்த வேலூர் ஆசீர்வதிக்கப்படுறது அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கிறது எழுப்புதலா இருக்கிறது சபைகள் ரட்சிக்கப்படுறது ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது எல்லாமே யார் கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு Everything is vested in our hands, the value should be saved, it should be blessed, and there should be prosperity and must be peace and rest. நாம அதுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் We are bounded to pray for it. ரெண்டு நாளாகமா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும்போது When we look unto Second Chronicles, chapter 7, verse 14, என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என் முகத்தை தேடி ஜெபித்தால் நான் அப்பொழுது தேசத்துக்கு தேசத்தை சேமத்தை கட்டளிடுவேன் And if my people they humble themselves and pray and seek my face and turn from their wicked ways and I will hear their prayer and heal their land. அப்போ தேசத்துக்கு சேமத்தை யார் நிமித்தம் என் சொல்றார் The Lord commands the prosperity to the land for the people those who seek after his name. நம்ம கையில தான் அந்த சுவிட்ச் ஆன் நம்மட்ட தான் இருக்கு. The switch on and off button is in your in hands. ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதல் When we look unto First Kings chapter 17 verse 1 கிளையாத்தின் குடியரிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷமேலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்ப மழையை நிறுத்துறது பெய்ய வைக்கிறது யார் கையில மாட்டிக்கிச்சு ஒரு தரிசியின் கையில தான் இருக்கு it is in the hands of the prophet to make the rain or to stop the rain அப்ப நாம ஜெபிச்சா கத்திரந்த தேசத்துல அமைதி நிம்மதி விமோச்சனம் ஷேமம் இதெல்லாம் தருவார் if we pray the lord will bring the prosperity peace and rest and blessings to the land நாம சும்மா இருந்தா தேசத்துல அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொலை கொள்ளை கற்பழிப்புகள் அழிவு நாசம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடக்கும் if we keep silent any kind of destructions and fornications and such things and many kind of calamities and natural calamities will takes place in the land ஒரு நாள் நான் விசுவாசியா இருக்கும்போது ஒரு ஒரு விசுவாசி சொப்பனம் பார்த்தா when i was a believer and another believer dreamed a dream அநேக வாளை கொலைகள் வெட்டப்பட்டு லாரியில ஏத்தி அள்ளிட்டு போறாங்க and many banana leaves and it was a cut off and they were carrying on a, a lorry எல்லாம் சேதம் அடைஞ்சு போயிருச்சு and everything was corrupted அது அவங்களுக்கு என்னன்னே புரியலங்க and they could not understand what it was அந்த வாரத்துல ஒரு டூரிங் டாக்கிஸ் தூத்துக்குடியில எரிஞ்சுது ஒரு சினிமா தியேட்டர் தீப்பிடிச்சு எரிஞ்சது one cinema theatre was fired in on that particular on that ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தீல கருகி லாரியில அள்ளி போட்டு வந்து நாலாம் போய் ஹாஸ்பிடல்ல பார்த்தாங்க Thousands of people were burned because of the fire accident ah. and I- they were admitted in hospital. I visited them on the hospital. அப்படியே ஆஸ்பத்திரியில வாழை இலையில உட்கார படுக்க வச்சிருக்காங்க எல்லாம் கருகி மொ- ஒண்ணுமே இல்லை And they were laid on the banana leaves and they were uh, completely burnt and nothing was found in them. Cinema It was cinema. என்ன cinema What was this movie? பாவ மன்னிப்பு It was forgiveness of sin. அப்படிதான் அந்த படத்தை பேர் வந்து பாவ மன்னிப்பு And the name of the movie is Pavamanippu. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வரைக்கும் கிடைச்சிருச்சு என்னது பாவ மன்னிப்பு And when they see, they see the scene, ஆனா and அந்த சொப்பனத்தினுடைய அதுதான் விளக்கம் அழி ஆத்துமாக்கள் எல்லாம் அழியிறாங்க that is the expla- explanation of the dream that uh, souls all perished. அதுக்கு சரியா ஜெபிக்காம விட்டாங்க and they do not pray properly for it. நாம கூட நமக்கு பல வெளிப்படுத்தல் கிடைக்கும் நம்ம அதுக்கு ஜெபிக்காம ஐயோ அது பிறகு நடந்த பிறகு நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறோம் Even we get many kind of revelations after it happened and we cry and lament for it. முழு உலகத்திலையும் பயங்கரமான தீவிரவாதங்க And the whole uh, city is full of terrorism பார்டர்ல எல்லாம் நம்ம விசுவாசிகள் எவ்வளவு பேர் மிலிட்டரியில கிடக்குறாங்க and many of our believers were in the border எவ்வளவு பேர் டெய்லி சாவுறாங்க and many are dying every day. அஹ் இதெல்லாம் தீவிரவாத ஆவிகள் And this is the spirit of terrorism. பொல்லாத வல்லமைகள் And this is the wicked or evil spirit. நார்த்ல எல்லாம் நம்ம சபைகள்ல எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது In North India, our servants of God could not do the outward ministries. இப்போ தமிழ்நாட்டுல அது என்ன செய்யுது தலை எடுக்குதுங்க And even it is raising up a head, raising its head in Tamil Nadu. அதனால தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் We must pray for the nation. வருக வரைக்கும் எல்லா பிரச்சனையும் அப்படியே ஆஃப் பண்ணி வைக்கணும் Till the coming of the Lord and every problem should be switched off. எல்லாரும் கொஞ்சம் நேரம் போராடலாமா and shall we strive for a while முதலாவது தேசத்துக்காக ஒரு ஜெபம் and first the prayer for the nation தேசத்துல அமைதி and peace for the nation தேசத்துல ஆசீர்வாதம் and blessing in the nation தேசத்துல இளைப்பாறுதல் and rest in the nation தீவிரவாதம் சண்டை சாவு அழிவு வெள்ளம் பனி குளிர் இப்படி பல பொல்லாத போராட்டங்கள் இருக்கு many wicked problems are the terrorism and many kind of problems and witchcraft and all these problems must be removed தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டெடியான ஆட்சி கிடையாது and there is no steady government in tamil nadu அதனால அதனால ஒண்ணுமே ஜனங்களுக்கு கிடையாது and no and people do not have any benefits of it இப்படி ஒரு மோசமான ஒரு நிலவரம் and such a pathetic state இந்தியாலயும் அப்படி தான் போயிட்டு இருக்கு and even india it is going on எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச நேரம் shall we all pray for a while இந்தியாவினுடைய அமைதிக்காக ரட்சிப்புக்காக மீட்புக்காக ஆசீர்வாதத்துக்காக தீங்குகளுக்கு விலக்கும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம் for the peace of india salvation redemption and the lord shall refine all the evil from india let us all pray for a while hallelujah நல்லா ஜெபிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் அடுத்து வேலூருக்காக நான் ஜெபிக்கிறேன் and next we have to pray for velur இந்த வேலூர்ல ஒரு ரட்சிப்பின் வேலையை செய் The கத்தர் Lord must do the work of salvation in the Vellore city. நாம இருக்கிறோம் நாம இருக்கிறோம்னு சொன்னா இந்த இடத்துல கத்தருடைய வல்லமை விளங்கணும் We are here, the Lord's power must be revealed. பட்டணத்தில் பத்து நீதிமான் இருந்தால் நீர் அதை அழிப்பீரோன்னு ஒருத்தன் கேட்டான் And one man asked a question, if there were ten just in the land, will you destroy? ஐம்பது நாற்பது முப்பது இருபது எதுக்கு வந்துட்டான் கடைசியா 50 40 30 20 at last he அவனுக்கு தைரியமா லோத்துன்னு சொல்ல முடியல and boldly he could not uh, confess it was lot அப்படி சொல்ல முடியாம என்ன செய்றான் ஒருவேளை இந்த பையன் நீதிமானம் இல்லாம இருந்திருப்பானோன்னு ஒரு குழப்பத்துல அவன் சொல்றான் பத்தினத்துல பத்து பேர் அப்படின்னா பத்து பேருக்கு கீழே வந்துட்டானா கடைசியில் லோத்துக்கு வந்துருவான்னு அவருக்கு தெரியும் நிப்பட்டாரு counting And he- when he came to the counting by ten, and and God knows that he will come to one, and by that is Lord, and he stopped that counting. பத்துங்கிற லிஸ்ட்டுக்கு வந்த உடனே அவர் போய் விட்டார் அப்படின்னு இருக்கும் அசிங்க ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கத்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் அதுக்கு முன்னால அப்பொழுது அவன் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் ஆபிரகமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் அவர் மூவ் ஆயிட்டாரு and he went off அப்ப பத்து நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டார்னா நம்ம சபை ஜனங்க அபிஷேகம் பெற்ற ஜனங்க வேலூர்ல எவ்வளவு சபை ஜனங்கள்லாம் இருக்காங்க If there were ten righteous and many servants of God and many those were anointed and were found in the Velour city, நம்ம sabha ஜனங்க irukanga our church people are there, matra சபையில் abhishekam petta ஜனங்க irukanga anointed of other congregations were there, அப்போ இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் and this nation should be blessed. appadi thana ha ரசத்தை alikkum பொழுது அதுல ரசம் இருந்தால் ஊழியக்காரர் நிமித்தம் அது அழியாதே என்று சொல்வாரா and when the wine is destroyed and because the sake of the servants of god he command it will not be destroyed ஒரு ஒரு ஆள் இருந்தா கர்த்தர் அந்த இடத்தை நிச்சய மாட்டாரு அழிக்க மாட்டார் அவனுக்காக ஏதாவது ஒன்னு செய்வார் if one righteous is there for him and lord will do perform something வாசிங்க பாப்போம் ஏசாயா 65 8 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் அப்போ ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்கணும் The Lord must bless this land. இந்த வேலூர் ஆசீர்வதிக்கப்படணும் The Lord uh, the Velur city must be blessed கிளைமேட்லாம் கரெக்டா இருக்கணும் and climate should be correct. ஆ, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கணும் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யணும் பனி பெய்ய வேண்டிய நேரத்தில் அந்த correct இருக்கணும் And the sun should be assigned on the particular day and rain and uh, coolness and uh, snow and everything should be on per- perfect time. இந்த தேசத்துல ஆசீர்வாதம் உண்டாகணும் And there must be blessing in this land. இந்த தேசத்துல எல்லாரையும் ரட்சிக்கணும் The Lord must save everyone in this land. முழு தேசத்தையும் கர்த்தர் தன்னுடைய பக்கம் இழுக்கணும் The Lord must drag the whole city towards God. ஆ, அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எழுப்பணும் And the Lord must raise up many saved people. எவ்வளவோ சபைகள் இருக்கு Many churches are there. அதுல எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள் எவ்வளவோ தாகம் பசி தாகம் உள்ள ஜனங்கள் இருக்காங்க And the many spiritual people are there with thirst and hunger. ஜோமனமா எல்லாரும் Shall we all pray? ஆ? வேலூருடைய ரட்சிப்புக்காக நம்ம இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம் Now we are going to pray for the salvation of Velur city. வேலூர்ல சமாதானத்துக்காக ஜெபிக்க போறோம் And we are going to pray, pray for the peace of வேலூர்ல Velur. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக முடியாது ஜெபிக்க போறோம் And we are going to pray for the spiritual revival take தெரு place in the தெருவா Velur. ஜனங்களை கத்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்க The போறோம் Lord to meet the people on street by streets, let us all ஒவ்வொரு pray. குடும்பத்திலும் ஒரு விசுவாசி எழுப்ப முடியாது ஜெபிக்க போறோம் We are going to pray, the Lord have to rise up a believer from every ஜெபிக்கலாம் family. எல்லாரும் ஒருமனப்படலாமா கொஞ்ச நேரம் And shall we all be with one accord? ஆ? வேலூருடைய ரட்சிப்புக்காக And for the city of Velur sin, முழு தேசத்தையும் இயேசுவின் சிலுவைக்கு கொண்டு வர வேண்டும் the Lord have to bring the whole city unto the house சபைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை உண்டாக்க வேண்டும். And there should be great change and revival among the churches. எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய பக்கம் திருப்ப முடியா இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியா ஜெபம் பண்ணுவோம். The Lord to turn every people and bless this velur city. Let us all pray. Hallelujah. ஆம். வேலூர்ல எவ்வளவு சபைகள் இருக்கு? There are many churches in the Vellore. எத்தனை சபை இருக்கு? How many churches are there? அன்னைக்கு ஒரு கிராமத்துல கேட்டேன் ஒரு ஒரு சின்ன ஏரியா அது அதுல 16 சபை வச்சிருக்காங்க பலசரக்கடை மாதிரி வச்சிட்டாங்க in a village i asked like a provision store and they have sixteen churches. இப்ப வந்து சர்ச்சஸ் வந்து பெருகி போச்சுங்க Now the churches are abandoned. ஒரு சபையில ஒரு விசுவாசி கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்ல வசனம் சொல்லிட்டாருன்னா அவர் பாஸ்ட் ஆயிடுவாரு If a believer, he preach well and he tell the word of God well and he becomes a pastor. தமிழ்ல சொல்லுவான் தடி எடுத்தவன்லாம் யாரா மாறிடுறான் தண்டல்காரனா மாறிடுறான் அதே மாதிரி பைபிள் தூக்கலாம் ஒரு கொஞ்சம் கிஃப்ட் ஆபரேட் ஆயிடுச்சுன்னா அவர் யாராயிடுவாரு பாஸ்ட் ஆயிடுவாரு If they take up the Bible, the gifts are operated and they become a pastor. அப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு And this is what happening in the world. அதனால இன்னைக்கு சபைகள் வந்து பெருகி போச்சுங்க and now the churches are increased pentecost அப்படிங்கிறது முந்தி ஒரு அவமானமான பேரா இருந்துச்சு ஆனா இப்ப எல்லா சபையிலும் என்ன பேரை சேர்த்துக்கிறான் pentecostங்கறத சேர்த்துக்கிறான் முன்ன பின்ன என்ன தேவை வச்சுக்கிறான் and in the front or back and they are keep- keeping some other name but they are keeping the name with pentecost before times this pentecost is a shameful name பெண்டிகாஸ்ட்லயே இப்போ டிசைன் டிசைனா இருக்கு now there are many different designs in pentecost இது போக பைபிள் உள்ள நல்ல நல்ல பேரெல்லாம் சேர்த்து அது தனித்தனி சபையாலாம் ஓடுது And they keep the different names of the Bible are good names and they are running in different uh, churches. kerala எடுத்துக்கிட்டீங்கன்னா cpm இருக்கு When you take in Kerala, the CPM churches, TPM இருக்கு TPM, சாரோன் இருக்கு and Sharon, aog இருக்கு AOG, இது போக ஐபிசி டாப்ல இருக்கு ஐபிசி இந்த டாப் பொசிஷன் position மார்த்தாமா தனியா ஒன்னு பயங்கரமான ஸ்பீட்ல இருக்கு and martomo in different full speed அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கன்வென்ஷன் நம்ம கன்வென்ஷன் மாதிரி பயங்கர கிராண்டா நடத்துவாங்க when you take our convention and they do take the convention in a very grand way இங்க நம்ம தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் கிடையாதுங்க இப்படி ஏழு எட்டு எல்லாம் கிடையாது அவன் தனித்தனியா பாஸ் ஆகி எல்லாம் அவனுக்கு பிடிச்ச பிடிச்ச பேர்ல நினைஞ்சிருக்கா டூ பை டூன்னு வச்சிருக்கான் யுனைடெட் பென்டிகாஸ் வச்சிருக்கான் சயன் பென்டிகாஸ் வச்சிருக்கான் வச்சிருக்கான் அது வாட்டுக்கு And two by two united and Zion Pentecost, so not like seven yes, or each, it is a ரெண்டு terminal. ரெண்டு பேரை அனுப்புனாராம் அதுக்கு பே- அதனால அதுக்கு சபைக்கு பேர் என்னது 2 by 2 It is 2 by 2 because Jesus sent 2 by two, 2 by 2 disciples. முந்தி ஜவுளியில நம்ம நம்ம ஊழியக்காரங்க Dress வந்து டூ பை டூன்னு ஒரு துணி வித்துக்கிட்டு இருந்தான் In before that is comments and they were had 2 by 2 ஆ, இப்படிலாம் பலரும் பல விதங்களை வைக்கிறாங்க And many are having different names. நீங்க வேலூர்லயே பாருங்களேன் எவ்வளவு சபை இருக்கு And you can see in the velur there are many churches. ஆ, நான் என்ன சொல்றேன் இந்த சபைகள் எல்லாம் ஒரு அசைப்பு அசைக்கணும் The Lord must shake all the churches. என் பரமபிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும் And that which is not bring by the Father, it should be rooted out. அவங்கள பிடுங்கணும்னா அப்படி இல்லை அவங்கள உள்ள உண்மையுள்ள ஜனங்களை கொண்டு வந்தா போதும் அவங்க அவங்க அவங்களுடைய அழிக்கப்பட்ட கிருபின்படி என்னத்தையே செஞ்சுட்டு போய் சேர்த்தோம் It is not a thing that should be rooted out and because of the faithfulness and truthfulness and the gifts that is given to them and they have to operate their ministry. நல்ல அபிஷேகம் பெற்ற ஜனங்கள்லாம் பல இடங்கள்ல சிக்கியிருக்காங்க And good anointing people were entangled in many places. ஜெபம் இல்லாம இப்போ And shall we all pray for it? வேலூர்ல உள்ள சபைகளுக்காக இப்ப ஜெபிக்க போறோம் Now we are going to pray for the different congregations in ஜெபம் Beirut. இல்லாம எல்லாரும் Shall we all pray? அந்த சபைகளுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும் And there should be shaking happening in every, uh, ஒரு எழுப்புதல் உண்டாகும் there should be revival. சபைக்குள்ள ஒரு அபிஷேகமும் எழுப்புதல் வரும்போது அதுல உள்ள கனிகள்லாம் எங்க வந்துரும் வெளியே வந்துரும் with the anointing and revival takes place in the church and all the fruits will come forth Apollos வந்து ஒரு independent and apollos was an independent man பவுல் வந்து ஒரு independent and, and paul is also um, an independent person அந்திரேயா வந்து யோவானுடைய குரூப்ல அப்போ யோவான் ஸ்நானகன் குரூப்ல உள்ள ஒரு ஆள் andrew belonged to the john baptist group அப்படி நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும் when you read in the bible you can know it Apollos ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர் பவுல் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர் யோ அந்திரேயா பேதுரு இவங்க எல்லாமே முதல்ல யோவான் ஸ்நானகனுடைய டீம்ல இருந்தவங்க Apollos and and Paul and they were independent preachers and Peter and John and uh, they uh, Andrews they belonged to the group of John the Baptist. நாட்கள் வந்தபோது பவுல் இங்க வந்துட்டார் When the days came and Paul entered them with them அப்பல்ல வந்துட்டார் and Apollos came அடுத்து அந்திரேயா வந்துட்டார் then Andrews came இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டு வந்தது நீங்க பைபிள்ல பார்க்கலாம் and you can read in the Bible the Lord brought one by one. ஆ, இது சபைகளை உடைச்சு நம்ம நம்ம புடுங்கி எடுக்கிறோம்லாம் இல்ல And this is not the thing that we are breaking up the church and we are plucking them out. ஆ, அங்க ulla பவுல் எல்லாம் வெளியே வரணும் All the Paul must come out. அங்க உள்ள அப்போலோ எல்லாம் எங்க வரணும் வெளியே வரணும் All the Apollos must come out. எ- எல்லாரும் ஒருமனப்படுவீங்களா Will you all be in one accord? நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ச- சொப்பனம் தரிசனம் கொடுத்து வெளியே இங்க கொண்டு வந்துருவாரு If you be in one accord and the Lord will give them dreams நான் and revelations நாம் and தான் bring them here. மனவாட்டி சபைங்கிறது பரி பைபிள் படி உண்மைன்னு சொன்னா கத்தர் அந்த வேலையை செய்யும் According to the இல்லைன்னா அந்த ஜனம் வராது அவன் மனவாட்டியை தேடி போயிடுவான் According to the Bible, if it is true that we are the bridal church and they will seek after the bride and they will follow them. நல்லா ஜெபிச்சா கத்தர் பவுல் எல்லாம் எழுப்பி கொண்டு If you வந்துருவாரு. pray well, the Lord will bring the the Paul. ஜனங்க இருக்காங்க And there are many people உண்மையுள்ள தேசத்தில் உண்மையுள்ள ஜனங்கள் அற்றுப்போய் கொண்டிருக்கிறார் and these that are faithful in the land are being cut off in the பக்தி உள்ளவனை nation. தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் And the Lord is choosing the devout. அதனால எனக்கு நல்ல ஜனங்கள்லாம் வரணும் And all the people must come here. என்னடா இப்படி ஜெபிக்கிறீங்க சபையை உடைக்கிறதுக்கா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க பெண்டிகோஸ் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க And you may say that the Pentecost they will pray to break up the church. யோவான்ல என்ன சொல்லிருக்கு What is mentioned in John அவர்கள் பயிரிடுவார்கள் நீ என்ன செய்வாய் நீ அறுப்பாய் and you will see and they will must and you will reap it. பாத்தீங்க அவர்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுவார்கள் நீ பிரயாசப்படாததை அறுப்பாய் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் எதுக்கு அனுப்புனாரு ஆ மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் போதுமா அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க அதுக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய சத்தியம் உள்ள இருக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் நான் உங்களை அனுப்பினேன் அனுப்பினேன்னா யாரு I send you who are the one was sent அனுப்பப்பட்டவன் யாரு and who are the one was sent சொல்லுங்க அப்போஸ்தலர் and they apostles அனுப்பப்பட்டவன் யாரு You need not conduct any kindergarten or Montessori and they will learn this high school and they will come to the level. அவன் லெவல் தாண்டும் போது வருவான் நம்ம ஜெபிக்கணும் When they cross the level and we must pray and we must do it. எனக்கு ஒரு ஆசை I have a desire. நான் எல்லா இடத்துலயும் அப்படித்தான் பேசுறேன் I used to speak in all the இவ்வளோ places. பெரிய ஹால்ல இந்த இந்த நடுவுல மட்டும் பாய் போட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் In such a big hall, only in this uh, middle passage and we are spreading the mats and conducting the meeting. இவ்வளவு கோடி கணக்குல படத்தை போட்டு இடத்த வாங்கிக்கிட்டு இதுல ஆள் இல்ல We purchase this land for the crores and crores of money but no people in this church. அப்படிதானே இதை ஜிஎஸ் மகால் மாதிரி வாடகைக்கு விட்டா டெய்லியும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் like GS Mahal if you for rent and forty two fifty thousand we can earn day இவ்வளவு இடத்துல அது பாட்டுக்கு ஓபன் கிரவுண்ட்ல ரிசெப்ஷன் வச்சா டெய்லி லேக்ஸ் லேக்ஸ் சம்பாதிக்கலாம் if we are conducting reception open ground for nearly and lakhs we can earn the இப்போ எவ்வளவு இடம் மிச்சம் கிடக்கு and many places over there அப்ப ஜனங்களை கத்தர் கொண்டு வரட்டும் the Lord must bring the people அதுக்கு நம்ம தான் ஜெபிக்கணும் and we must pray for it அப்படிதானே கரெக்டா நான் சொல்றது வாசிங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் சபையில மந்தை பெருகிறது போல நான் என்ன செய்வேன் மனிதர்களை பெருக பண்ணுவேன் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் சொல்கிறது என்னவென்றால் வம்சத்தாருக்காக நான் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எப்படி பண்றதுக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க மந்தை பெருகிறது போல் மனிதரை பெருக பண்ணுவேன் இந்த காரியத்தை அனுக்கிரகம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க விண்ணப்பம் பண்ணுங்க நான் மந்த பெருகிறது போல ஜனங்களை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் And the Lord said to inquire this and I will make them to increase like men like a flock. Sunday in the இந்த nerambi vali வழிய vandi nikka mudiyama aalu ukara mudiyama ella veliye thongit nikkanum. The Sunday the place should be thronging and the people should cling around and it should overflow. Abadi naalgal varuma? Will the days come like that? Varuma? இல்ல நாங்க இந்த 20 வரை இப்படி வண்டி ஓட்டிட்டே ஓட்டிறோம்ங்கறீங்களா போய் சேர்ந்துறோம்ங்கறீங்களா Or do you say by 20 we will just end the race? அது ஒரு ஒரு உழுக்கு உலுக்குனா போதும் ஜனம் கப்புன்னு வந்து ஏறிடுவாங்க If the Lord give a general shaking, and all the people will come here. ஒவ்வொரு சபை சபை சபை சபையா அசைக்கணும் The Lord must shake every church by churches. அவ்ளோதான் அங்க இருக்க ஜனங்கள் அதுவாடு பிச்சிட்டு வருவாங்க இந்த இந்த பில்டிங் சொப்பனத்துல தரிசனத்துல என்ன செய்யணும் பலருக்கும் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியணும் and for all the people and out of the churches and this building was be known to them in dreams and in and in visions பவுல் வந்து தமஸ்குல நேர் தெருவுன்னு ஒரு தெருவுல ஒரு வீட்ல இருந்தான் அனனியாக்கு சொன்னாரு நீ போய் இந்த இடத்துல நிசி நேர் தெருவுக்கு போ அங்க இந்த இடத்துல இவன் இருக்கான் and paul when he was in damascus and the lord showed him a straight street and you can show it to paul ஆ யோபா பட்டணத்துக்கு போ அங்க சீமோன் என்கிற தோல் 17 வீட்ல யார் உட்கார்ந்திருக்கா பேதுரு இருக்கிறான் அவனை போய் கூட்டுவான்னு கொர்நேலியுக்கு சொல்றாரு அட்ரஸ் கொடுக்கறாரு And the Lord said to Cornelius, and you can go to this Joppa city and there's a pers- person wasn't there and he can, and he was given the correct address to him. நான் எம்ஜிஆர் நகர்ல இருக்கும்போது When I was at MGR Nagar அப்போ நான் போகும்போது அது ஒரு ஓலை கொட்டைக்காரன் and it was a, like a hut அதுல அப்ப நாங்க பில்டிங் கட்டி நான் ஸ்டார்ட் பண்ணேன் and we started constructing the building பாதி பில்டிங் கட்டிட்டு இருந்தேன் and half of the building construction was over அந்த சைடுல இருந்து வர்ற ஜனங்க அந்த ஓலைக்குள்ள அப்படி குனிஞ்சு குனிஞ்சு தான் உள்ள என்ன செய்யணும் என்டர் ஆகணும் and when they have to come they have to come under this hut and they have to enter inside அப்ப நான் ஒரு ஃபேமிலியை சந்திச்சேன் and i visited a family நீங்க எவ்வளவு நாளா வர்றீங்க எப்போ வந்து வர்றீங்க நாங்க ரெண்டு வாரமா வரோம் i asked how long you come and they say எப்படி எப்படி யார் யார் உங்களை கைட் பண்ணீங்க கொண்டு வந்தாங்க and who guided guided you and made you come here சொப்பனத்துல பார்த்தேன் இதே கொட்டைகள் அப்படி குனிஞ்சு வர்ற மாதிரி அதே இடம் இதுங்க இருக்கு and we saw the dream that சொப்பனத்துல பார்த்த அதே ஓலக்கொட்டக குனிஞ்சு வர்ற மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கு I saw the dream but I bent down and come in the head and the same uh, place it was ஆண்டவர் சொல்லணும் ஜிஎஸ் மகாலுக்கு பின்னால போ கோணவட்டத்துல அங்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் சொல்லக்கூடாது The Lord must tell behind the GS Mahal, there is a group and you must go and join with them நாம group. அவருடையவளா இருந்தால் நம்ம தான் ம- சொன்னா அவங்களை கொண்டு வரணும் கத்தர் பேசணும்னு சொல்றேன் And if we are with him and if it is a true church, the Lord must speak to them. ஜெபம்லாம் எல்லாரும் and shall we all pray now? இந்த இன்னைக்கு வேலூர் ரட்சிப்புக்காக இப்ப சரியா போராட போறோம் எல்லா சபைகளையும் அசைக்கணும் Now we are going to rightly pray for this uh, uh, city uh, cit- city of Velu salvation and the Lord must take all the churches. ஆ, வருகையில போகக்கூடிய ஜனங்களை எங்க இருந்தாலும் இழுத்து கொண்டு வரணும் And whereof the people are ready to be taken up in the coming of the Lord and Lord must drag them here. இன்னைக்கு ஜெபிக்கிறோம் வ- வருகிற மாசத்துல அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கணும் Today, today we are praying in the coming days and we have to see the result. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக jeevinga And to be received let us all pray. Hallelujah. ellara poraduva Let us all strive. உரிமையோட அபிஷேகத்தோட வல்லமையோட அதிகாரத்தோட ஜெபியுங்க. adu pole இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற பின்மாற்றத்தை துரத்தணும் Likewise, the people that were here and all the backsliding uh, must be removed from them. அநேக வீடுகள்ல முழு குடும்பமா கூட்டத்துக்கு வர்றதில்ல And many of the families, as of a whole family, they do not come to the church. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானசானம் பெற்றவங்க தான். And all are saved and baptized. ஆ, ஒரு சிலர் வர்றதே இல்ல And some they do not come. ஒரு சிலர் இந்த வாரம் வந்தா அடுத்த வாரம் வர்றதில்ல And when they come this week and they will not come the following week. அப்படி வந்தா கார்ல உட்கார்ந்து திணிச்சு போறான் If they come and they sit in the car and they pray and go home. இதெல்லாமே பின்மாற்றத்தினுடைய வல்லமை And these are the powers of the backsliding. தேவ சமூகத்தை தேடி ஓடி வரணும் And ஜனங்க they must seek after the presence of God and come towards the presence of ஆ, God. ஒரு இந்த பின்மாற்ற ஆவியில இருந்து எல்லாரையும் வெளியே கொண்டு The வரணும் Lord have to rescue everyone out of the ba- spirit of backsliding. புருஷன் ஸ்பீட் ஆயிட்டா மனைவி ஸ்லோ ஆயிடுறா If the husband is speed and the wife gets slow parents down. Speed ஆயிட்டா பிள்ளைங்க எல்லாம் இழுத்துறான் If பின்னால the pa- parents are speed and the Satan is dragging the children. எல்லாரும் சரியா ஒரு ஜோம் பண்ணு And we all have to pay after right சபைக்குள்ள prayer. போராடுகிறமான மந்த ஆவிய கத்தர் துரத்தணும் And the Lord have to take away all the spirit of sluggish that is standing பின்மாற்ற out of ஆவியை the church. துரத்தணும். The Lord have to take away the spirit of backsliding. நிர்விசாரத்தின் ஆவிய The துரத்தணும் Lord have to take away the spirit of slackness. ஆ, ஆவிக்குரிய ஜீவித்துல உற்சாகத்தை கட்டணும் And the Lord have to give the cheerfulness and the spiritual எல்லாரையும் life. ஒன்று கூட புதுப்பிக்க முடியாய் கத்தர் உயிர்ப்பிக்க முடியாய் நாம் எல்லாரும் போராடுவோம் The Lord to revive and renew also, alone, let us all strive hard and pray. ஹalleluya எல்லாரும் எல்லாரும் போராடுங்க ஆம் அடுத்ததாக Nextly, ஒவ்வொரு குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் அப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்கு and there are many problems in the families extended. சில காரியங்கள்லாம் சக்சஸ் ஆன மாதிரி வரும் டப்புன்னு மிஸ் ஆயிடும் And some problems and they come like a success part and but immediately they தமிழ்ல become failure. சொல்லுவாங்க கை கட்டினது என்ன செய்ய மாட்டேங்குது வாய் கேட்டலாம் That comes to the hand, comes down for the mouth. அப்படி இருக்க கூடாது It should not be like that. கத்தர் சக்சஸ் பண்ணணும் The Lord may make, make it success. ஆ, அந்த குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள்லாம் அப்படியே கண்ட்ரோ கண்டினியூ ஆகிறதுனால நாட்கள் போக போக ஆத்மாக்கள் எல்லாம் சோர்ந்துறாங்க Since the problems are continued in some of the families, when the days are past, the people are faint. அத பாக்கும்போது நமக்கே ஆத்மாவுல அப்படியே என்ன ஆண்டவரே இப்படி ஆயிட்டாங்களே அப்படி சோர்ந்து அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் வசனம் தான் சொல்ல முடியும் And we can tell only the word of God and we do not do do what to do with them when they get faint. அந்த வியாதி போகணும் and the sickness must be removed அந்த போராட்டம் போகணும் all the problems must be removed அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் and all the conflicts and problems must be solved நீடிச்சு கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் all the extending problem has come to an end அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கு that's what the bible say அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் என்ன செய்வார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ and with the long suffering of the god and the lord will make the problems make it solve and it will become just unto them அவங்க என்ன பிரச்சனையில சிக்கிருக்காங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் வெளியே வந்து சாட்சி சொல்ல முடியாது and all the families cannot come out and tell the testify testify and what are the things the lord have done to them ஒருத்தருக்கு புருஷன் பிரச்சனை ஒருத்தருக்கு மனைவி பிரச்சனை ஒருத்தருக்கு பிள்ளைகள் பிரச்சனை ஒருத்தருக்கு படிப்பு பிரச்சனை ஒருத்தனுக்கு வேலை பிரச்சனை ஒருத்தனுக்கு விவாக வாழ்க்கை பிரச்சனை ஒருத்தனுக்கு சொத்து பிரச்சனை நில பிரச்சனை ஒரு சிலருக்கு பிசாசு ஒரு சிலருக்கு வியாதி இப்படி எவ்வளவோ சொல்லலாம் For some husband, wife and education, job and many kind of problems and they say infirmities and sicknesses and various kind of problems they are entangled in. ஐயோ இந்த ஜனங்கள் படுற பாடுகளை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் And when looking into the sufferings of the people and how the Lord be grieved. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா போதும் அதுக்குள்ள பார்க்கும்போது சிரிப்பாங்க நல்லா இருக்கும் இந்த லெட்டர் ரைட்டிங்கில் நான் சுகம் அதுபோல் நீயும் சுகமாக இருப்பா என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு காம நேரத்தில் அது ஒரு நாலு வரி தள்ளி நான் இப்போ கேன்சரில் பயங்கர படுக்கையில் இருக்கமா அது முதல்ல சொல்லும்போது எப்படி சொல்லிடுவான் சிரிச்சிருவான் பேசிடுவான் ஆனால் உள்ளே போனால் பெரிய பாதிப்பு When we sit under some families, when we inquiring them within two words, they say they are well and better. But when we are going deep within 15 minutes or 20 minutes, and let us all pray now. Huh? உங்க வீட்டில் அப்படி பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா சந்தோஷம் கத்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க கத்தருக்கு நன்றி செலுத்துங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆட்சிப்பீங்க If there are no problems in your family, rejoice in the Lord and praise God. And if uh, just now, let us all pray for those family were எந்த குடும்பத்துல லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கோ அது இப்போ இன்னைக்கு முடிவு And all the problems, uh, uh, families, those have long-standing problems, now they must come to an end. நீடிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை All the problems that are extended விசுவாசத்தை பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை and the problems that test the faith. மனதுல வேதனை உண்டாக்குகிற வல்லமை The problem that make the mind the problems கண்ணுல முள்ளு போல குத்தி கொண்டிருக்கிற சக்தி and the powers that is pricking like a thorn. அந்த போராட்டத்தை கத்தர் வேரோட பிடுங்க முடியாது எல்லாரும் கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல ஜெபிப்போம் The Lord to root out all the problems, let us all fill in anointing and pray for a while. ஆம் அடுத்து வியாதி Next is sickness. ஊழியக்காரங்க விசுவாசிகள் இருந்து பாகுபாடு இல்லாம இந்த வல்லமைகள் போராடு and without any division and it is working amongst the believers and servants of God अनेகர் வியாதியை வச்சுக்கிட்டு வேற வழி இல்ல அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் குடும்பம் நடத்தி தான் ஆகணும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் many with the sicknesses and they have to run the family they have to go to the church and to the business uh, job spot வேலைக்கு போய் தான் ஆகணும் and they have to go for the job places வீட்டுக்காக உழைச்சு தான் ஆகணும் and they have to earn for the family ஆனாலும் வியாதி but still they have sicknesses ஆனாலும் அதோட சோத்திரம் பண்ணி ஏதோ சொல்றது நீங்க வச்சு குளிச்சு குளிச்சு குளிச்சு குடிச்சு குடிச்சு கிளம்பி போயிடுறான் and with that sickness and they praising god and they keep the hot water they bath and they take off or they leave it இந்த வியாதியை சுமந்து போராடுற ஒரு பெரிய கூட்டம் நம்முடைய சபைக்குள்ள கிடக்கு and there are many group of people those who are bearing other sicknesses நம்ம ஜெபிக்கலாமா let us all pray for ஊழியக்காரங்கள்ல ஒரு சிலர் வியாதியா இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் and you all know servants of god some are sick விசுவாசிகள் வியாதியா இருக்கிற அநேகரை நமக்கு தெரியும் and we know many believers those who are with sickness இது போக எல்லாருடைய சரீரத்திலயும் இந்த வேதனையே ஏதாவது ஒரு விதத்துல இருக்கு and above all this and when some of the sickness power is working in everybody's ஒரு சிலருக்கு நரம்புல வலி எலும்புல வலி தலையில வலி கால்ல வலி முட்டுல வலி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முள்ள வச்சு குத்திட்டே தான் இருக்கு and like many thorns and is pricking them like nerve pain and stomach, uh, leg pain and joint pains and different kinds of pains are in the body அவனை வியாதியாக படுக்க வைக்கணும் ஏன்னா அவன் ஜெபிச்சிடக்கூடாது அவன் உபவாசிச்சிடக்கூடாது கத்தருக்காக ஏதாவது செஞ்சிடக்கூடாது அதான் அவனுடைய thought and his thought is that they must lay under the sicknesses and they should not do anything for the ministry and they should not do for the sake of the lord வியாதினால ஒருத்தனை ஒரு ஊழியக்காரன ஒரு விசுவாசியை அவனால முடக்க முடியும் and we can uh, he can subject any believer or servant of god through the sicknesses நீங்க திமிர்வாதம்னு ஒரு வியாதியை நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா when you read about the sickness of the palsy ஒண்ணுமே பண்ண முடியாது and you cannot do anything அந்த கை கால்லாம் விரச்சிரும் and his legs and hands are stretched அவனை அப்படியே கட்டல தூக்கிட்டு வந்தாங்க and they brought him in the cart இதெல்லாம் ஒரு பொல்லாத வல்லமைகள் and this are the wicked powers இன்னைக்கு கூட வியாதியில பாதிக்கப்பட்டவங்க நம்ம மத்தியில இருக்காங்க even there are many those who are affected by the sicknesses of the our எல்லா சரீரத்திலயும் இப்ப நம்ம செக்அப் பண்ணோம்னா நம்ம ஃபுல் பாடி செக்கப்புக்கு நீங்க யாராவது போனீங்க அவங்க கொடுக்கிற லிஸ்ட்லயே நீ வீட்டுக்கு வர மாட்ட when you give the full body checkup and the list we given given to you you will return back to home அந்த அளவு எல்லாருடைய சரீரத்திலும் வேதனைகளும் முள்ளுகளும் இருக்கு and such pains and thorns are found in every bodies ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கணும் and let us all pray for a minute சரியா ஜெபிக்கணும் and you have to pray rightly அவன தலைய நசிக்கணும் and we must bruise his head வியாதியே உன் கூர் எங்கே and the, the sickness where is the sting ஆமென் எல்லாரும் போராடுவோம் let us all pray now தேவாலா கரபாத் ஜீசஸ் அவர் தன்னுடைய வியாதியோட லிஸ்ட்டு என்னென்ன பாதிப்பு வந்துச்சு எந்தெந்த டேட்டில் வந்துச்சு இது சே சொல்லிக்கிட்டே வந்தாருங்க and sickness list and how was affected and how you got the sickness and he gave a list full list சொல்லிட்டே வந்தார் and he gave us whole list ஒரு காலத்துல மருந்து எடுத்ததெல்லாம் சொல்லிட்டே வந்தார் and he told once he got medication ஒரு டைத்துக்கு பிறகு கத்தர் அவர்ட்ட பேசினார் at particular point of time the Lord speak start to speak to him அதுக்கு பிறகு அந்த ஒரு டேட் வரும்போது ஒரு வியாதி உச்ச கட்டத்துக்கு வரும் அன்னைக்கு ஒரு அபிஷேகம் வரும் சரியாயிடும் when the particular date comes and the sickness will go to the peak of the level and and uh, anointing comes and that will be healed இப்படியே ஒவ்வொரு வியாதி பேரை சொல்லி அவ்வளவும் சுகமானது ஒவ்வொரு டேட் இந்த இந்த அபிஷேகம் இந்த பிரசங்கம் இந்த வார்த்தை கேட்டவனே எனக்கு அந்த வெளியே போச்சு and the disease was healed on the particular day when the anointing came and when he pre uh, hear the preaching and the sickness and it was healed and he was healed likewise இந்த வியாதிகளை முறியடிக்க கூடிய ஒரு அபிஷேகம் சபைக்குள்ள இந்த நாட்களில் இறங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா தோதரா ஆமா ஆமா கடைசி பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பிள்ளைகள் ஃபார் சில்ட்ரன் எல்லா வீட்லயும் பிள்ளைகளால பிரச்சனை because of uh, many families because of the children there are problems ஒன்னு படிக்காது and they were, will not study well இல்ல கீழ்ப்படியாது or will not obey இல்ல வியாதி or sickness இல்ல ஏதாவது பாவ பிரச்சனைகள் or because of the sinful problems இப்படி அதிலாவது போய் பிள்ளை சிக்கிக்குது and because of uh, many problems and they were entangled. சரி கல்யாணம் தான் கட்டிட்டான்னு சொன்னா ஏசாவ மாதிரி வீட்டுல பயங்கர பிரச்சனை If they are married and like Esau, they are under many problems. ஏசாவின் நிமித்தம் ஈசாக்கும் யா- ரெபெக்காவும் ரொம்ப துக்கப்பட்டாங்க அவன் மேரேஜ் வாழ்க்கையினால And because of the marriage life of Esau and uh, I- Isaac and Rebekah were grieved a lot. அதுபோல கல்யாணம் ஆன பிறகும் பிள்ளைகளால பிரச்சனைகள் After a marriage and because of children that they entangle into many problems. அதனால நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். Now let us all pray for our children once. சின்ன வயசுலயே பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் மாறுது. In the little uh, period and little ones and when they are in young age and the intention thoughts are become. சின்ன வயசுலயே சில ஆவிகள் பிள்ளைகளை பிடிச்சுக்குது. In in their young age and some spirits are attacking them. அப்படிலாம் பல போதைகளில் பிள்ளைங்க போறாங்க. and our children are going different paths. முந்தைய காலம் போல இல்ல அட்- பாவம் வந்து அட்வான்ஸா வேலை செய்யுது It is not like the former days, now the sin is activating very advancedly. ஒரு நிமிஷம் எல்லாரும் பிள்ளைகளுக்காக முழங்கால் பிடிச்சு ஜெபிக்கலாம் Now let us all pray for our children once and bend our knees. ஆ, நம்ம பிள்ளைகள் மேல குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது And there should not be any accusation upon our children. கண்ணிகள்ல சிக்கக்கூடாது And they should not be entangled in any sin. வியாதியில பிடிபடக்கூடாது And they should not be entangled in sicknesses. பிசாசுல பிசாசிட்ட சிக்கக்கூடாது And they should not be entangled with demons. உலகத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது And they should not be caught up in the world. பிள்ளைகள் நிமித்தம் உன் சமாதானம் பெரிதா இருக்கும் And because of thy children and your grace would be peace. நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் குடும்பங்கள் இளைப்பாறுதல் உண்டாகும். And there should be rest in our family because of our children. எல்லாரும் பிள்ளைகளுக்காய் ஒரு விசை போராடுவோம். Let us all strive for once more our children. ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த கால நம்முடைய மனதை புதிதாக்கினார் அதற்காக ஸ்தோத்திரமாக சகரியா எட்டு பதினெட்டு பத்தொன்பது Book of Zechariah chapter 8 verse 18 and 19. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய உபவாசம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பண்டிகைகளாக மாறப்போகிறார்கள் The word of the Lord that says in this month this your fasting and your feast will become a cheerful and joy. நீ கடந்த காலத்துல பண்ணதான உபவாசம் நாலாம் மாசத்துல பண்ணது ஐந்தாம் மாதத்துல ஏழாம் மாதத்துல பத்தாம் மாதத்துல நைட்டில் காலையில் மத்தியானத்தில் வாரத்தில் துவக்கத்தில் சண்டே இப்படி பண்ண உபவாசங்கள் எல்லாம் அதுக்கு பதிலாக கத்தர் மூன்று காரியங்களை நமக்கு செய்கிறார் The Lord is going to perform three things to you in return for all the fastings that you conducted in the fourth month, in the fifth month, in the mid of the day, in the many days past, in every week and every days and that you have conducted. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாக கத்தர் அதற்கு பதில் செய்ய போகிறார் The Lord is going to do a return to you as joy, gladness and cheerful feasts. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன But what we have to do? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும் We must love the truth and peace. இந்த மாசத்துல நீங்க சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும் In this month you must maintain peace. அதை நேசிக்கணும் You must love it. அதுக்கு மாறாக எந்த காரியத்திலும் நீங்க தலையிடக்கூடாது And you should not go in reverse and you should not put your head upon any matters. இரண்டாவது சத்தியத்தை நீங்கள் சிநேகிக்கணும் Secondly, you must love the truth. வசனத்தின்படி ஜீவிக்கணும் சமாதானத்தை மெயின்டெய்ன் பண்ணணும் You must walk according to the word of God and maintain peace. இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கனா When you do these two things, இந்த மாதத்துல நீங்கள் இதுவரைக்கும் செய்த உபவாசங்களுக்கு உங்களுக்கு வாழ்நாள் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்டிகை நாட்கள் போல டெய்லி கத்தர் விருந்து போல கத்தர் உங்களுக்கு மாத்தி தரும் in the past days, the fasting that you have conducted, the Lord is going to win- give you return as a reward, the joy, gladness a cheerful feast in the coming days. நாலாம் மாசம் அஞ்சாம் மாசம் ஏழாம் மாசம் பத்தாம் மாசம்னு ஒரு டைம் போட்டு சொல்றாரு அப்படினா என்ன அர்த்தம் நீ எடுத்த ஒரு உபவாசமும் தேவனுடைய கணக்கில் இல்லாமல் இல்லை And all the fastings that you took it is not in set in the account of the Lord and all the fasting that you conducted this fourth and fifth and tenth month the Lord shall give in this order ella உபவாசமும் யார்ட்ட இருக்கு All the fastings தேவனுடைய கணக்குல இருக்கு all the fastings is found in the account of the lord அது ஒரு நேர உபவாசமா இருக்கலாம் it may be one time fasting ஒரு நாள் உபவாசமா இருக்கலாம் it may be one day fasting இல்ல தண்ணி குடிக்காத உபவாசமா இருக்கலாம் it may be the fasting that you drinketh not water இப்படி எப்படிலாமோ நீங்க உபவாசம் போட்டிருப்பீங்க and you have conducted fastings in many ways انا இந்த உபவாசத்தை எல்லாத்தையும் கத்தர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாக மாற பண்ணுவார் But the Lord will turn all these fastings as joy, gladness and cheerful feasts. இந்த வாக்குத்தத்தம் எல்லா குடும்பங்களிலும் தனிப்பட்டவருடைய ஒவ்வொருடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம் The promise to be fulfilled in every families and also in personal life of the people, let us all pray. இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகட்டும் Let the promise be owned to us. ரேபாலா பாக்கா ராபாக்கா திடாபாக்கா திடாபானியா ஆமா எப்பொழுதுமே ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு For every action, there is an opposite reaction. every action reaction for every action there is an reaction ஒவ்வொரு கெமிக்கலுக்கு என்ன உண்டு ஒவ்வொரு கெமிக்கலுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு and for every uh, chemicals there is a reaction அப்ப ஒவ்வொரு உபவாசத்துக்கும் என்ன உண்டு பதில் உண்டு for every fasting are there are answers அப்படி தான் பைபிள் சொல்லுது and that's what the bible say நீங்க நம்ம பண்ற எல்லா ஜெபமும் மேல போயிட்டு திரும்பி வந்து அது நியாயத்திருப்பா மாறும் பொழுது சத்தங்களும் இடிமுன்னல்களும் மின்னல்களாக உண்டாகணும்னு சொல்லி And all the praise that we offer and they must come as a thunderings and lightnings that like a waves. அதுபோல உபவாசம் எப்படி மாறுது And how the fastings were turned? நீங்க பண்ண நாலாம் மாசம் ஏழாம் மாசம் ஆறாம் மாசம் பண்ண உபவாசம் எல்லாம் எப்படி மாறுது சனிக்கிழமை போட்ட உபவாசம் புதன்கிழமை போட்ட உபவாசம் சண்டே மார்னிங் போட்ட உபவாசம் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி மாறும் நல்ல பண்டிகைகளாக மாறும் and all the fasting that you took place that is every day every week and every wednesdays and every saturdays in return it is turned into a joy gladness and cheerful feast இதைத்தான் மோசே சங்கீதத்தில் 90 ஆம் சங்கீதத்தில் பொழுது துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களுக்கு எதை எப்படி மாத்திட்டாங்க வாசிங்க 90 சங்கீதம் 15 ஆம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் எப்படி நாங்கள் சிறுமைகளை கண்ட சிறுமை வாசிங்க தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் அவன் கேக்குறான் ஆனா இங்க கத்தர் சொல்றாரு நான் அதை மாற பண்ணுவேன்னு சொல்றேன் and here he was asking to do it but the lord says i will turn it கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் For five minutes, let us all offer praises. முடிஞ்சா கண்ணை முடுங்க முடிஞ்சா முழங்கால் போடுங்க முடிஞ்ச கை வைத்துங்க If possible, close your eyes, bend your knees and lift up your hands. ஆமென் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா விசுவாசிகளுடைய வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வீடுகளில் கல்வாரி ரத்தம் தெளிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வீடுகளில் கத்தர் உலாவ முடியாது தங்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு வீட்டிலும் பரலோகத்தை நோக்கி ஏணி வைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வீடுகளை ஜப வீடாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வீடுகளை பரிசுத்த ஸ்தலங்களாய் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீதிமான்களாய் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தவான்களாய் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உண்மையுள்ளவர்களாய் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உத்தமர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாச வீரர்களாய் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜப வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்க முடியாது ஸ்தோத்திரம் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை இயக்கத்தில் கொண்டு வர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் குடும்பங்கள்ல ஒருமனா அன்பு ஐக்கியம் சமாதானத்தை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பிரிவினைகள் பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் சமாதானம் சந்தோஷம் இலைப்பாறுதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்கு இருக்கிற கோர்ட்ல உள்ள எல்லாம் ஜெயமாய் மாற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து நிலங்கள் வீடுகள் பணங்கள் எல்லாம் கிடைக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ரா விசுவாசிகளுக்கு இருக்கிறதான போட்டிகள் பொறாமைகள் எல்லா தீய வல்லமைகள் பொறாமை கண்களுக்கு விளக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ரா செய்வினை ஏவல் பில்லி சுனியம் பொல்லாத ஆவினுடைய போராட்டங்களை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் வீடுகளில் அப்பத்தையும் நீரின் தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நம்முடைய ஜனங்களை எல்லா இடங்களிலும் கத்திர உயர்த்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல வேலைகளை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல வருமானங்களை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல விவாக வாழ்க்கையை அமைத்து தர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா தோதர பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா உலக மாமிசம் பிசாசின் பிடிலிருந்து விடுவிக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா சடுதியான ஆபத்துகள் விபத்துகள் நாசமோசங்கள் மரணங்களுக்கு விளக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா குடும்பங்களும் இருக்கிற சாபக்கட்டுகளை அவிழ்க்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா நம்முடைய ஜனங்களுக்கு எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய விசுவாசிகளுக்கு விரோதமான ஆலோசனைகளை பைத்தியமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாசிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போக பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஜனத்தை வாழாக்காமல் தலையாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அபிஷேகம் பெறாதவர்களை கத்திர அபிஷேகித்து முத்தரிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா தெய்வீக சுக சத்தியத்தில் நிக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா கோடா கோடியாய் பெருக பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா சோத்ராப் சோத்ரா சோத்ரா எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவா இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்களை தர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மற்ற சபைகளில் இருந்து ஜனங்களை கொண்டு வர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பவனிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நாலு மணி ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆறு மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மாலை ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இரவு பத்து மணி ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உபவாச ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வாலிபர்கள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காட்டேஜ் மீட்டிங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பாசர் ஸ்டீபன் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பாச ஆபராம் மேத்யூ அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பாச ஜெயம் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மதர் ரோசம்மாக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா சென்ற பாசங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா அமைச்சிமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அக்னி ஜுவாலைகளாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வியாதிப்பட்டிருக்கிற ஊழியர்களை சுகமாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா விசுவாச வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஊழியர்களை பாதுகாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் காடுகள் மலைகள் தீவுகள் நடக்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அரபு தேசங்கள்ல நடக்கிற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல உள்ள ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்போ சில ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தீர்க்க தரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சுவிசேஷகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மிஷினரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்துடைய நாமத்தை உச்சரிக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா ஆத்மாக்களையும் சிலுவை பக்கம் இழுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் உள்ள சிறிதும் பெரிதுமான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எறும்புலியூர் வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் இருக்கிற வேலூர் பவனிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் இருக்கிற அரக்கோணம் பவனிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாச வீடுகள் எல்லாம் வேலியடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்த ஸ்தலங்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய லோக்கல்ல உள்ள பதினெட்டு லோக்கல்களை கத்திர ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் பாதுகாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இடங்கள் விற்க வேண்டிய இடங்கள் விற்கணும் வாங்க வேண்டிய இடங்கள் வாங்க உதவி செய்ய முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஊழியங்கள்ல ஒரு விருத்தி செழிப்பு வளர்ச்சியை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய நம்முடைய ஜனத்தின் குறைவுகளை கத்த நிறைவாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரோடும் கத்தனுடைய கரம் இருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா குடும்பத்தையும் செழிக்க செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா கூட்டங்களிலும் அபிஷேகம் இறங்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான் எல்லா கூட்டங்களிலும் கத்தருடைய தூது முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா கூட்டங்களிலும் கத்தர் ஜனத்தை கட்டி எழுப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விசாரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த இடத்துல கால் வைக்கிற குடும்பங்களை கத்தர் பராமரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு எக்ஸாம்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எந்தெந்த குடும்பங்களை பிசாசு புகுந்திருக்கான அவனுடைய தலையை நசுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நடத்தப்படுகிற இடங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா ஊழியத்தின் தேவைகளையும் கத்திர ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாசிகளுடைய முகத்தை கத்தர் பிரகாசிக்க செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா ஒன்று கூட எல்லா ஜனத்தினுடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாற்றப்பட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உபவாச நாட்கள் பண்டிகை நாட்களாய் மாறும் மாறும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்தில் ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வருகையின் தரிசனத்தை தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வருகைக்குரிய ஆயத்தத்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சபையை ஆயத்தப்படுத்த முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதத்துல கத்தர் வருவாரானால் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா